الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد لنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبصير الصابرين فقال النبي صلى الله عليه وسلم قال الله عز وجل من لم يرض بقضائي ولم يصبر على بلائي فليتخذ ربا سواي أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானபு தாலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தப தாபியங்கள் சுகதாக்கள் சுவாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக நல்லடியார்களே இன்றைய தலைப்பு அண்ணலாரும் அவர்களின் தியாகத் தோழர்களும் பெருமானார் செல்லம்னாகு அலைஹி செல்லும் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்லும் ஏகத்துவத்தை எடுத்துக்கொண்டு அல்குரானை கையிலே பிடித்துக் கொண்டு சமுதாயத்திற்கு வருகிறார்கள் சமுதாயத்திற்கு தன்னை பற்றி பெருமானார் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள் அந்த நேரத்திலே தனக்கும் தோழர்களுக்கும் கொடுத்த வேதனைகள் என்ன கஷ்டங்கள் என்ன வரலாற்றிலே ஏராளமான நிகழ்ச்சிகளை பதிவு செய்கிறார்கள் பெருமானார் தன்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது சொன்னார்கள் ஒருவர் வீடு கட்டுகிறார் வீடெல்லாம் கட்டி முடித்ததற்கு பிறகு ஒரு அழைப்பாளியை அழைக்கிறார் தன்புறத்திலிருந்து இவர்களுக்கெல்லாம் தாவத்துக்கு சொல்ல வேண்டும் புது வீடு கட்டியிருக்கிறேன் என் தாவத்திற்கு வர வேண்டும் என்று நீங்கள் அழைத்து விட்டு வாருங்கள் என்று அழைப்பாளியை அனுப்புகிறார் அழைப்பாளி ஒவ்வொரு வீடாக செல்லுகிறார் என் எஜமானன் வீடு கட்டியிருக்கிறார் அழைப்பு கொடுத்திருக்கிறார் யார் அழைப்பை ஏற்று வருகிறார்களோ அவர்களுக்கு சுவையான உணவு உண்டு சுவையான உணவு உண்டு யார் அழைப்பை ஏற்கவில்லையோ எஜமான் என்ன சொல்லுவார் நான் கொடுத்த அழைப்பை ஏற்கவில்லை இனி அவனுக்கும் எனக்கும் ஆகாதே இனி அவனுடைய நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்களில் நான் கலக்க மாட்டேன் என்று எஜமான் சொல்லுவார் பெருமானார் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொர்க்கம் என்ற வீட்டை கட்டி என்னை அழைப்பாளியாக அனுப்பியிருக்கிறார் என் அழைப்புக்கு யார் பதில் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு சொர்க்கத்தின் நியமத்துக்கள் உண்டு ஊரில் உண்டு எல்லாம் உண்டு யார் என் அழைப்புக்கு பதில் கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு சொர்க்கம் இல்லை நான் ஒரு அழைப்பாளியாக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று பூமான் நபிகள் கோமான் தனக்கு உதாரணம் காட்டுகிறார்கள் சஹாபாக்களிடத்திலே எடுத்துரைக்கிறார்கள் ஏற்ற சஹாபாக்கள் ஒரு சிலர் அந்த சஹாபாக்களிலும் அடிமைகளாக இருந்தவர்களுக்கு அரபுலகம் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈமானை ஏற்றதற்காக அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதனை உமையா பிலால் அல்லாஹு தஆலாவினுடைய எஜமான் உமையா பாலைவன மணலிலே வெறும் உடலோடு அந்த உடலிலே எண்ணெயை தேய்த்து கைகால்களில் சங்கிலிகளை மாட்டி சிறுவர்களிடத்திலே கொடுத்து பிலால் ரலியல்லாஹு இழுத்துச் செல்லப்படுவார்கள் வீதி வீதியாக தெரு தெருவாக இழுத்துச் செல்லப்படுவார்கள் செல்லுகிற பொழுதெல்லாம் அல்லாஹு அகத் அல்லாஹு அகத் அகத் அகத் என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டே செல்லுகிறார்கள் நாம் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோமே அந்த விலால் பட்ட கஷ்டம் ஒரு நாள் கண்டதுண்டா விலாலின் கஷ்டத்தில் வளர்ந்ததுதான் இந்த ஈமான் இன்றைக்கு உலகத்திலே நூத்தி ஐம்பது கோடி முஸ்லிம்கள் வாழுகிறோமே இந்த நூத்தி ஐம்பது கோடி முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் வந்து சேருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பிலால் அல்லாஹு தஆலா என்னவர்கள் கடுமையான கஷ்டம் அந்த வழியாக செல்லுகிற விடும் நோப்பல் பிலால் போய் பார்ப்பார்கள் பார்த்துவிட்டு கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டும் வரக்கா சொல்லுவார் விழால் அல்லாஹ் அஹத் பிலால் அல்லாஹ் அஹத் நீ ஹக்கிலே தான் இருக்கிறாய் பிலால் ஒரு காலம் வரும் பிலால் உனக்கு இறைவன் மிகப்பெரும் மோட்சத்தை வழங்குவான் வெற்றியை வழங்குவான் கலங்காதே கவலைப்படாதே இந்த உலகத்தினுடைய கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் கட்டும் இந்த கஷ்டத்திற்கு பிறகு உனக்கு கிடைக்கிற வாழ்க்கை இருக்கிறது இது வெகுவாக அற்புதமான வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையை அல்லாஹ் வழங்குவான் நீ கலங்காதே பிலால் பிலால் அலி அல்லாஹுவினுடைய கண்களில் கண்ணீர் உதட்டிலே அகத் கண்களில் கண்ணீர் உதட்டிலே அகத் இதை பார்த்த அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா உமையாவிடத்திலே சொல்லுவார்கள் உமையா உனக்கு என்ன பணம் வேண்டும் தருகிறேன் ஆனால் அந்த பிலாலை நீ விட்டுவிடு பிலாலை நீ விட்டுவிடு உமையா சொல்லுவான் பிலாலை விடுவதற்கு நான் தயாராக இல்லை பிலாலை போன்று ஆஜானு பாகுவான அடிமைகள் எனக்கு எப்படி கிடைப்பார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னிடத்தில் இருக்கிற ஒரு அடிமையை ஏகத்துவத்தை ஏற்காத அடிமையை கொடுத்து ஆஜானு பாகுவான அடிமையை கொடுத்து விலால் ரலியல்லாஹுவை உரிமை விட்டு அலி ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் விலால் ரலியல்லாஹுக்கு ஒரு பேனா வாங்கி கொடுப்பார்கள் விலால் அல்லா தன் மரணம் வரை அந்த பேனாவை வைத்திருந்தார்கள் என்னை உரிமை விட்டது மட்டுமல்லாமல் எனக்கு எழுத படிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர்கள் அபுபக்கர் நாயகம் என்னையும் மனிதனாக ஆக்கியவர்கள் அபுபக்கர் அலி தஆலா அல்லாஹ் ரபுல் அலவி அவர்களுக்கு கடைசியில் கொடுத்த வெகுமதி என்ன பாங்கு சொல்லுகிற ஆற்றில் பிலால் பாங்கு சொல்லவில்லை என்றால் ஜிப்ரீல் இறங்கி விடுவார் அரிசுவரை கேட்கும் இன்றைக்கு ஏன் பிலால் பாங்கு சொல்லவில்லை என்று இறங்கி விடுவார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவுக்குள்ளே நுழைகிற பொழுது எல்லா சஹாபாக்களும் யார் தன்னை அழைப்பார்கள் என்று எதிர்பார்க்க பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன பிலால் எங்கே பிலால் என்று கேட்டு பிலாலை தானே அழைத்துச் செல்கிறார்கள் இந்த பிலால் கடைசி காலம் வரை நினைத்து பார்க்கிறார்கள் என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினான் உமையா ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை உலகத்திலேயே சொர்க்கவாசியாக ஆக்கிவிட்டானே மறுமையில் எனக்கு எவ்வளவு ஞாபத்துக்களை வழங்குவான் என்று பிலால் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஒரு நாள் பெருமானாரே சொல்லுகிறார்கள் பிலால் நீ என்னதான் நல்லமல் செய்கிறாய் நான் சொர்க்கத்திற்குள்ளே செல்லுகிற பொழுது எனக்கு முன்னால் உன் பாத அடி ஓசை கேட்கிறதே பிலால் நீ அப்படி என்ன அமல் செய்கிறாய் பிலால் அடிமை பிலாலுக்கு அண்ணல் வழங்கிய வெகுமதியை பார்த்தீர்களா சொர்க்கத்திலே எனக்கு முன்னால் உன் பாத அடி பிலால் நீ என்ன செய்கிறாய் பிலால் பிலால் சொல்லுவார்கள் நான் ஒன்றே ஒன்றை செய்து கொண்டே வருகிறேன் நாயகமே நான் என்றைக்குமே ஒளி இல்லாமல் இருந்ததே இல்லை நாயகமே ஒழு முறிந்து விட்டால் உடனே ஒழு சிறுநீர் கழித்து விட்டால் உடனே ஒழு மலம் கழித்து விட்டால் உடனே ஒழு செய்வேன் ரிஜாலும் யுஹிப்பூன ஐயத்தத்தகுரு அல்லாஹ் குர்ஆனிலே பிலாலுக்காகவே ஒரு வசனத்தை இறக்குகிறான் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கிறார்கள் பிலால் அலி அல்லாஹு தாலாவினுடைய கஷ்டத்தில் முளைத்ததுதான் இந்த இஸ்லாம் பிலாலை போன்ற இன்னொரு சஹாபி ஹப்பா இப்னு அரஸ் யார் அந்த ஹப்பா அடிமை ஹப்பாப் ஏகத்துவத்தை ஏற்றதற்காக உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா இப்ப உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வரல உமர் ரலியல்லாஹு தஆலா எண்ணெயை கொதிக்க வைத்து ஹப்பாப் இப்னு அரிசை உள்ளே தள்ளுவார்கள் எண்ணெய்க்குள்ள போய் யாராவது விழுவாங்களா அவர் மறுப்பார் நெஞ்சிலே காலை வைத்து நெஞ்சிலே காலை வைத்து ஹப்பாப் இப்னு அரிசினுடைய நெஞ்சிலே காலை வைத்து உள்ளே அழுத்துவார்கள் அப்பாவினுடைய பின்முதுகெல்லாம் வெளுத்து போயிருக்கும் நெருப்பு கரை பட்டுப்பட்டு ஒரு நாள் பெருமானாரிடத்திலே அப்பா வந்து சொல்லுகிறார்கள் நபிய நாயகமே என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது வேதனை நாயகமே நெருப்பை வைத்து என்னை காலப்படுத்துகிறார்கள் நாயகமே பெருமானார் செல்லல்லாக அலைஹி செல்லம் அப்பா நீ ஏன் கவலைப்படுகிறாய் இதற்கு முன்னுண்டான சமுதாயத்தில் ஈமானை காப்பதற்காக ரம்பத்தை வைத்து கத்தியில் அறுத்தார்களே ரம்பத்தை வைத்து அறுத்தார்களே அந்த நேரத்திலும் அவர்கள் ஈமானை விடவில்லை அதனால் ஹப்பாப் நீ இந்த குறைந்து போன வாழ்க்கைக்காக இறைவன் ஒருவன் என்பதை விட்டு அல்லாஹ் ரப்படாலுமே உனக்கு சொர்க்கத்திலே மிக பெரும் வெகுமதியை வைத்திருக்கிறான் அப்பா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி என்னவர்கள் அவர்கள் ஆறுதல் விளங்குகிறார்கள் அந்த அப்பாவின் வினைதான் இன்றைக்கு விளைந்து நிற்கிறது இன்னொரு பக்கம் Suhaib Rumi Suhaib ibn Sinan என்று சொல்லுவார்கள் சுகைபுடைய எஜமான் தூணிலே சுகைபை கட்டி வைத்து சாட்டையால் அடிப்பான் அடித்து அடித்து அடித்து அடித்து சுகைபு மயங்கி விழுவார்கள் எஜமான் சொல்லுவான் நீ மயங்கி விட்டாய் மயங்கியவனை அடிப்பதில் பயனில்லை மீண்டும் உனக்கு தெளிவு பெறக்கட்டும் அடிக்கிறேன் என்று தண்ணீரை ஊற்றி தெளிந்ததற்கு பிறகு மீண்டும் தள்ளாடிய சுகைபை மீண்டும் கட்டி மீண்டும் கட்டி கீழே அமர்ந்திருக்கிற சுகைபை அமர்ந்தவாறு கட்டி சாட்டையால் அடிப்பான் மயங்கும் வரை அடிப்பான் மயங்கும் வரை அடிப்பான் இதை பார்த்த பெருமானாரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கண்மணி நாயகம் செல்லல்லாக அலைஹி வஸல்லம் அபூபக்கரை அனுப்புகிறார்கள் அபுபக்கர் இந்த சுகைவை எப்படியாவது காப்பாற்ற அபுபக்கர் அவரை என்னால் பார்க்க முடியவில்லை சுவைபரலி ரலியல்லாஹு தஆலாவையும் அபூபக்கர் ரலியல்லாஹு தான் விடுதலை செய்கிறார்கள் அந்த வரிசையில் உள்ளவர்கள் தான் ஆமிர் இப்னு ஃபுஹைரா யார் அந்த ஆமீர் இப்னு ஃபுஹைரா அவர் வஃபாத்தான பொழுது உஹத் போர்க்களத்திலே அவர்களின் ஜனாசாவை மலக்குகள் தூக்கி சென்றார்களாம் புகாரியில பதிவான ஹதீஸ் இது ஜனாசாவை மலக்குகள் எங்கே ஆமீரை காணவில்லை எங்கே காணவில்லை பெருமானார் சொல்லுகிறார்கள் பார்த்தீர்களா மலக்குகள் தூக்கி செல்கிறார்கள் ஆமிர் இப்னு ஃபுஹைரா வானத்திலே செல்வதை சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பூமியில் அடக்கப்படாத சஹாபி ஆமிர் இப்னு ஃபுஹைரா இந்த ஆமிர் இப்னு ஃபுஹைராவை முடி கட்டி முடியை கட்டி ஈச்ச மரத்திலே பேரித்த மரத்திலே தொங்கவிட்டு அடித்தவர்கள் அந்த நேரத்திலும் அவர்கள் ஈவானை விடவில்லை அல்லாஹ் அஹத் அஹத் அஹத் என்று சொல்லிக் கொண்டே வாழ்ந்தார்களே ஆமீர் இப்னு ஃபஹைரா இவர்களை உரிமை விட்டவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தான் வாழ்ந்த காலத்தில் எத்தனை பேர்கள் அபூ ஃபக்கீஹா யார் அந்த அபூ ஃபக்கீஹா இவரும் உமையத் இப்னு கலஃபின் அடிமை விலால் எப்படி அடிமையோ அதே மாதிரி வேதனை கொடுக்கப்படுகிறது சுடுமணலில் வழியிலே சென்ற இப்னு ஜாலி என்பவன் கேட்பான் நீ யாரை வணங்குகிறாய் வேதனையோடு சொல்லுவார் நான் இறைவன் ஒருவனை வணங்குகிறேன் இல்லை இல்லை உனக்கு இறைவன் உனக்கு ரப்பெல்லாம் இந்த உமையாதான் உனக்கு ரப்பெல்லாம் இந்த உமையாதான் வேதனையோடு சொல்லுவார் அபூ ஃபக்கீஹா சொல்லுவார் எனக்குமல்ல எனக்கு மட்டுமல்ல உனக்கும் உமையாவுக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதையெல்லாம் படைத்து ஒருவன் இருக்கிறான் அவன்தான் ஏக இறைவன் அவன் ஒருவன்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைவ செல்லம் அல்லாஹவினுடைய திருத்தூதர் என்று வேதனையோடு சொல்லுகிற பொழுது இப்னு ஜால் உமையாவை பார்த்து சொல்லுவான் இவனுக்கு நீ கொடுக்கிற தண்டனை எல்லாம் போதாது பெரும் பாறையை தூக்கி கழுத்திலே வை பெரும் பாறையை தூக்கி நெஞ்சிலே வை என்று சொல்ல உமையா பெரும் பாறையை தூக்கி நெஞ்சிலே வைத்து வேதனை கொடுக்கப்படுகிறது நெஞ்சிலே வைத்து வேதனை கொடுக்கப்படுகிறது தன்னிலை அறியாமல் போகிறார்கள் அபு ஃபகீஹா தன்னிலை அறியாமல் போகிறார்கள் துடிக்கிறார்கள் தவிக்கிறார்கள் அவர்கள் துடிப்பை பார்த்து உமையாவும் இவன் ஜாலும் ரசித்துக் கொண்டிருந்தார்கள் வரலாறு சொல்கிறது வரலாறு சொல்கிறது அல்லாஹ் ரபு ரப்புல் ஆலமீன் அந்த உமையாவுக்கு கொடுத்த தண்டனை கொடூரமான தண்டனையை கொடுத்தார் கடைசியில் அபூ பக்கிஹாவினுடைய உடல் கூட மிஞ்சவில்லை வரலாறு சொல்லி காட்டுகிறது இஸ்லாத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கிறார்கள் இன்னொரு பக்கம் வரலாறுகளை புரட்டுங்கள் ஒரு குடும்பமே இஸ்லாத்திற்காக தன்னை அர்ப்பணித்த குடும்பம் ஒரு குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால் யாசிரின் குடும்பம் தான் யாசிரின் மனைவி யாசிரின் பிள்ளைகள் அத்தனை பேர்களும் காபத்துல்லாவுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் யாசிர் ஒருக்கம் நிற்கிறார் சுமையா ஒரு பக்கம் இருக்கிறார்கள் அம்மா அறிமணி ஆசிர் அலி அல்லாஹுத்தாலா சின்ன பிள்ளை அவர் ஒரு பக்கம் நிற்கிறார்கள் இன்னொரு பக்கம் அவருடைய சகோதரர் அப்துல்லா நின்று கொண்டிருக்கிறார் அபூஜி ஏளனமாக பேசுகிறார் என்ன ஆசிரே என்ன சுமையாவே நீங்கள் அடிமை குலத்தை சார்ந்தவர்கள் ஏகத்துவம் என்று ஏற்றுக்கொண்டு முகம்மதை ஏற்றுக்கொண்டீர்களே அப்படி ஏற்றுக்கொண்டதால் உங்களுக்கு பரிசு என்ன கொடுக்கப் போகிறேன் தெரியுமா காபாவுக்கு முன்னால் நின்று கேட்கிறேன் இறைவன் ஒருவன் என்று நீங்கள் சொல்வதில் தவறில்லை ஆனால் முகம்மது அல்லாஹுவின் தூதர் என்று ஏற்றுக்கொள்ளக் கூடாது யாசிர் சொல்லுவார் என் உயிரே போனாலும் என் உயிரே போனாலும் முகம்மது அல்லாஹுவின் தூதர் தான் இவர்களுடைய வேதனையை பார்ப்பதற்கு அரபுகளமெல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கிறது அண்ணல் பெருமானாருக்கும் தோழர்களுக்கும் சொல்லப்படுகிறது பெருமானாரும் தோழர்களும் வந்து நிற்கிறார்கள் குறுகிய கொஞ்ச பேர்களை கொண்ட கவுமுகள் அல்லவா அன்றைக்கு இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் ஏற்றவர்கள் பதினைந்து பேர்களுக்குள்ளேதான் இருக்கிறார்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே யாசிருக்கு அபூஜையில் வழங்கிய தண்டனை என்ன தெரியுமா ஊர் பார்த்துக் கொண்டிருக்கிறது உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது யாசிருக்கு நான் கொடுக்கும் தண்டனை என்ன தெரியுமா அபூஜையில் தோழர்களுக்கு சொல்லும் சொல்லுவான் வேறொன்றுமில்லை இரண்டு ஒட்டகங்கள் கொண்டு வரப்படுகிறது ஒரு ஒட்டகத்தில் ஒரு கால் இன்னொரு ஒட்டகத்தில் இன்னொரு கால் கட்டப்படுகிறது இரண்டு ஒட்டகைகளையும் இரண்டு திசையிலே நடக்க வைக்கப்படுகிறது யாசிர் அலி அல்லாஹு தஆலா இரண்டு பாகமாக பிளக்கப்படுகிறார்கள் இஸ்லாத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கிற பொழுது கூட அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஏகத்துவத்தோடு தன்னுடைய உயிரை விட்டவர்கள் யாசி எப்படி இருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும் அவர்கள் கஷ்டப்பட்டு ஈமானை வளர்த்து கொடுத்து விட்டார்கள் அந்த ஈமானை பற்றி இருக்கனா வாழ்ந்த வாழ்க்கை வாழ்கிறோமா பெருமானார் சொன்ன வாழ்க்கை வாழ்கிறோமா யோசித்து பார்க்க வேண்டும் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி தனக்கு வேதனை என்றால் கூட தாங்கிக் கொள்ளுகிற ஆற்றல் படைத்த நாயகம் சன்னியாசி துடித்து போய் இறப்பதை பார்க்கிறார்கள் அல்லாஹுமே யாசி யாசீர் அல்லாஹுமே யா யாசீர் இன்னமோ இதக்கல் உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உறுதியாகிவிட்டது உறுதியாகிவிட்டது இதை பார்த்து கொண்டு சுமையா நிற்கிறார்கள் யாசிர் கொல்லப்படுகிறார்கள் யாசிரை பார்த்து கொண்டு மனைவி கணவன் இறப்பதை பார்த்துக் கொண்டிருந்த மனைவியின் நிலை எப்படி இருக்கும் அபூஜகிலும் தோழர்களும் எல்லி நகையாடுகிறார்கள் ஏளன சிரிப்பு சிரிக்கிறார்கள் ஒரு உயிர் பூமியிலே கிடக்கிறது ஏகத்துவத்தை சொன்ன ஒரு உயிர் காபாவுக்கு கீழே கிடக்கிறது சுமையா நீ என்ன சொல்ல போகிறாய் அந்த வீர மங்கை அஞ்சா நெஞ்சம் கொண்ட மங்கை தன் கணவன் இறந்ததற்கு பிறகும் சொன்னாள் முகம்மது ரசூலுல்லா அல்லாஹ் அல்லாஹ் அஹத் வேங்கை போல் வீறு கொண்டு எழுகிறான் அபூஜஹில் உனக்கு கொடுக்கும் பரிசு என்ன தெரியுமா தன் அம்பை எடுக்கிறான் அபூஜஹில் அம்பை எடுத்து சுமையாவை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது சுமையார் அலி அல்லாஹு தாலாவினுடைய மர்ம உறுப்பிலே அம்பை எய்கிறான் மர்ம உறுப்பில அதே இடத்தில் சுமையார் அலி அல்லாஹு தாலா எந்த அரபுகளும் இப்படி ஒரு கோரச் வாழ்க்கையில் செய்ததில்லை ஆனால் அபூஜஹில் சுமையாவை கொன்று குவிக்கிறான் அந்த நேரத்திலும் சுமையா அல்லாஹ் அகதி என்றுதான் சொன்னார்கள் அந்த மங்கையின் ரத்தத்தில் தான் இஸ்லாம் வளர்ந்தது இஸ்லாத்திற்காக தன்னை அர்ப்பணித்த வீரமங்கைகள் எங்கே இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டு ஓடுகிற வீரமங்கைகள் என்று தன்னை சொல்லிக்கொண்டு பேரளவிலே முஸ்லீமாக இருக்கிற நம்முடைய பெண்கள் எங்கே நம்முடைய பெண்களுக்கு இந்த வீரமங்கைகளின் வரலாறை கொடுத்தோமா யோசித்து பார்க்க வேண்டும் கணவனும் மனைவியும் இறக்கிறார்கள் ரெண்டு பிள்ளைகள் அப்துல்லா சின்ன பையன் அபுஜிகள் இரண்டு பேரும் இறந்து விட்டார்கள் அந்த பயத்திலே நீயாவது முகமது அல்லாஹுவின் தூதர் இல்லை என்று சொல் பெருமானாரே சொல்லுகிறார்கள் வேண்டாம் சொல்லப்பா மனதிலே அல்லாஹுவின் தூதர் என்று என்னை நினைத்தால் போதுமப்பா அல்லாஹ்வின் தூதர் இல்லை என்று சொல் ஆனால் அந்த அஞ்சா நெஞ்சம் கொண்ட அப்துல்லா முகம்மது இலாஹ என்று சொல்லுகிற பொழுது அபூஜஹில் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா தன்னுடைய அம்பை தலையில் எய்து பின்பக்கத்தில் உருகுகிறான் மேலே குத்தி எடுக்கிறான் அந்த நேரத்திலும் அப்துல்லா அல்லாஹ் முகம்மதும் ரசூலுல்லா அந்த குடும்பத்தில் மூன்று பேர் சரிகிறார்கள் சின்ன பையன் யாசிர் யாசிருக்கு கொடுத்த பரிசு காய்ச்சிய இரும்பை எடுத்து யாசிரின் முதுகில் தேய்க்கப்படுகிறது காய்ச்சிய இரும்பு சின்ன பிள்ளை பெருமானாரை பார்த்து யாசிர் சொன்ன வார்த்தை நாயகமே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் என்னால் முடியவில்லை நாயகமே பெருமானார் சொல்லுவார்கள் பொறுத்து பொறுத்து பொறுமை இழந்த நாயகம் யானார் கூனி பருதன் சலாமன் அலா அம்மார் கமா குந்த பருதன் சலாமன் அலா இப்ரா இப்ராஹிமுக்கு நெருப்பை குளிர்ச்சியாக்கி கொடுத்த ரப்பே இப்ராஹிம் நெருப்பில இறங்குகிற பொழுது எப்படி குளிர்ச்சியாக்கி கொடுத்தாயோ என் அம்மாரின் முதுகிலே அந்த தீ படுகிற பொழுது அதை நீ குளிர்ச்சியாக்கி விடுறப்பே அதற்கு பிறகு அம்மாரினுடைய முதுகில காய்ச்சிய இரும்பை இழுத்தால் பூவை வைத்து தேய்த்ததை போன்றிருக்குமாம் பெருமானார் செல்லல்லா வலிவ செல்ல மாட்டிக் கொடுக்கிறார் அந்த குடும்பம் அம்மாரை தவிர பாக்கி மூன்று பேர்களும் கொல்லப்படுகிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அம்மாருக்கு பிறகு ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்தான் என்று வரலாறு பேசும் இந்த குடும்பத்தின் தியாகத்தில் தான் இஸ்லாம் வளர்ந்தது அடுத்தொரு ஒரு பெண்மணி லபீபா யார் அந்த லபீபா உமரே ஃபாரூக் அலி அல்லாஹு அடிமை பெண்கள் ரெண்டு பேர்கள் ஒன்று லபீபா பெருமானாரை ரசூல் என்று ஏற்றுக்கொண்டதற்காக இந்த உமர் எல்லா அல்லாஹு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா லபீபாவை அடித்து அடித்து அடித்து அடித்து இரண்டு கால்களையும் உடமாக்கினார்கள் லபீபாவால கடைசி வரைக்கும் நடக்கவே முடியாது உமர் அல்லா அதெல்லாம் நினைச்சு பின்னால் அழுவார்கள் ஒவ்வொரு நாளும் லபீபாவிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்பார்களாம் அம்மா லபீபா நான் தெரியாமல் அடித்து விட்டேன் அம்மா மன்னித்துக் கொள்ளுங்கள் அம்மா என்று ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேட்பார்கள் வரலாறு சொல்கிறதே உமர் அலி அல்லாவினுடைய இன்னொரு அடிமை பெண் ஜிம்மிரா உமர் அலி அல்லாஹு அடித்து அடித்து களைத்து போய் விடுவார்கள் மனம் உறுதியாக நிற்கும் இறைவன் ஒருவன் தான் முகமது அல்லாஹுவின் தூதர் தான் என்று உறுதியோடு நிற்கிறார்கள் அடிச்சு அடிச்சு களைச்சு போன உணர் என்ன சிந்தீரா நான் களைத்து விட்டேன் என்று நினைக்கிறாயா என்று மீண்டும் திரும்பி விட்டு அடிப்பார்கள் அடித்து அடித்து கண் போனது ஜின்னீராவின் கண் பார்வை போய்விடுகிறது எந்த அளவிற்கு ஜின்னீரா தாக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த நேரத்தில் உமர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்னுடைய லாத்தும் உஸ்ஸாவும் என்னுடைய கடவுளாக இருக்கிற என்னுடைய கடவுளாக இருக்கிற லாத்தும் உஸ்ஸாவும் எப்படி உன் கண் பார்வையை பறித்தது பார்த்தாயா ஜின்னீரா நீ வணங்கும் இறைவனுக்கு ஆற்றல் இல்லை என்னுடைய லாத்தும் உஸ்ஸாவும் தான் உன் பார்வையை எடுத்தது என்று சொல்ல அடியோடு நின்று கொண்டிருக்கிற வேதனையோடு நின்று கொண்டிருக்கிற ஜின்னீரா கரம் உயர்த்துகிறார்கள் ரப்பல் ஆலமீனே நான் வணங்குகிற ரப்பே நான் வணங்குகிற இறைவா லாத்தும் உஸ்ஸாவும் பொய் என்பதை நீ இந்த உமருக்கு நிரூபித்து காட்டு ரப்பே இந்த உமருக்கு நிரூபித்து காட்டு ரப்பே என் கண் பார்வையை ரத்தி வசரி என் கண் பார்வையை நீ கொடுத்து விடு ரப்பே என்று சொல்ல இழந்த பார்வை மீண்டும் பிறக்கிறது உடனே உமர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஆதா சிகுரு முகம்மது இது முகம்மதினுடைய சூனியோன்டர் முகம்மதின் தான் இழந்த பார்வையை மீண்டும் கொடுத்திருக்கிறது இந்த ஜிம்மீரா ஜுமீராவின் ரத்தத்தில் தான் இந்த இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது இன்னொரு வீரம் அங்கே உம் அனீசா யார் அந்த உம்மு அனீசா ஏகத்துவத்தை ஏற்றதற்காக பேரித்த மரத்திலே கட்டி வைத்தவர்களின் மாபகங்கள் அடுக்கப்படுகிறது அஸ்மது அப்துல் ஊஸ் ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் நிர்வாணப்படுத்தி அந்த பெண்ணின் மார்பகத்தை அறுத்தவன் அல்லாஹ் ரபுல் ஆலமி அவனுக்கு கொடுத்த வேதனை ஜிப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குத்தி இறந்தான் வரலாறு சொல்கிறது இன்னொரு அங்கே நகுதியா நகுதியாவும் அவர்களின் மகள் எல்லா அடிமை வம்சத்தை சார்ந்தவர்கள் நகதியா நகதியாவினுடைய மகள் இரண்டு பேர்களும் பெருமானாரை ஏற்றதற்காக கொடுத்த தண்டனை அப்துத்தார் குடும்பத்தார்கள் கொடுத்த தண்டனை கொடுமையான தண்டனை இந்த நேரத்தில் அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அப்துத்தாரை சந்திக்கிறார்கள் அவர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் விட முடியாது ஒரு அடிமைக்கு இரண்டு அடிமை ஆக இரண்டு பேர்களுக்கும் நாலு அடிமைகளை அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா கொடுத்து அவர்களை விடுதலை செய்து கொண்டு வருகிறார்கள் வரலாறு சொல்கிறது கண் தெரியாத அம்மா கண் தெரியாத அம்மா பிலால் அல்லாஹு தாலாவினுடைய தாயார் ஹமாமா பிலால் அல்லாஹுவினுடைய தாயார் ஹமாமா இஸ்லாத்தை இழக்கதற்காக உணவே கொடுக்காமல் அருகிலே போட்டு பூட்டி வைத்து பதினைந்து நாட்களுக்கு பிறகு பிறக்கிறார்கள் கூலிப்போன அந்த கிழவி பதினைந்து நாட்களுக்கு பிறகு ஈமானின் வைராக்கியத்தால் அந்த தாய் உயிரோடு இருக்கிறாள் அந்த தாய் உயிரோடு இருக்கிறாள் இதை பார்த்து அந்த கிழவிக்கும் தண்டனை கொடுக்கிறார்கள் ஆனபோதிலும் கூட ஈமானை விடவில்லை வரலாறு சொல்கிறதே இந்த கஷ்டத்தை ஒரு கஷ்டத்தையாவது இன்றைக்கு நம் சமுதாயத்திலே நாம் சந்தித்திருக்கிறோமா இத்தனை கஷ்டத்திலும் தான் ஈமான் வளர்கிறது இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தோம் லாயிலாக இல்லல்லா சொல்ல யாருக்கும் மனம் வரவில்லை பெருமானார் ஊரை விட்டு தாயிஃபுக்கு செல்லலாம் என்று முடிவுக்கு வருகிறார்கள் தாயிஃபுக்கு செல்லலாம் அங்காவது சென்று ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லலாம் அங்கு ஏற்பவர்கள் சிலர் இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்லம் தன்னுடைய ஜெய்தை அழைத்துச் செல்லுகிறார்கள் யார் அந்த ஜெயித் அலி அல்லாஹு தாலாவினுடைய அடிமை ஜெயித் அலி அல்லாவினுடைய அடிமை ஜெயித் அல்லா ஜெயித கடத்திட்டு வந்து சுதந்திரமான மனுஷன்னா கடத்திட்டு வந்து விற்பனை செய்து விடுகிறார்கள் கதீஜா அலி அல்லா வாங்கிக் கொள்கிறார்கள் வாங்கி பெருமானாருக்கு கதீஜா அலி அல்லா அன்பளிப்பு செய்கிறார்கள் அண்ணல் பெருமானார் உரிமை விட்டார்கள் அந்த ஜெயித் அலி அல்லாவை எங்க வேண்டாலும் போப்பான்னாங்க உங்களோட இருக்கிறேன் நாயகமே என்று ஜெயித் இப்னு ஹாரிசா இருக்கிறார் பெற்ற பெற்றோர்கள் வந்து விடுகிறார்கள் தன் பிள்ளை இருப்பது தெரிகிறது பெருமானாரிடத்திலே வந்து சொன்னார்கள் என்ன விலையோ அத்தனையும் கொடுத்து விடுகிறோம் அதுபோன்று இரு மடங்கு கொடுத்து விடுகிறோம் அந்த ஜெயிதை என்னிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொல்ல ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைவ செல்லும் எங்களுக்கு விலை எல்லாம் வேண்டாம் ஜெயிதை நீங்கள் அழைத்துச் செல்லலாம் அவர் வந்தால் நீங்கள் அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்ல கடும் கஷ்டத்திலே வாடுகிற பொழுது கூட கடும் கஷ்டத்திலே வாடுகிற பொழுது கூட பெற்றோர் அழைக்கிறார்கள் அம்மா செய்தே நீ எங்களோடு வந்துவிடம்மா வேண்டாம் நான் நாயகத்தை விட்டு வர மாட்டேன் பெற்றோர்களை இழந்து எனக்கு பெற்றோர் வேண்டாம் பெருமானார் தான் வேண்டும் என்று ஜெயிதுபின் ஹாரிஸ் அலி அல்லாஹ் பெருமானாரோடு வாழ்ந்த வாழ்க்கை இந்த ஜெயித் அலி அல்லாவை கையிலே பிடித்துக் கொண்டு பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லம் தாயிஃபுக்கு இகத்துவத்தை சொல்வதற்காக புறப்பட்டு செல்கிறார்கள் சகீஃப் கூட்டத்தார்கள் தாயிஃபிலே வசிக்கிறார்கள் மூன்று பெரும் தலைவர்கள் அப்தலை மஸ்ஊத் ஹபீப் என்று சொல்லுகிற மூன்று தலைவர்கள் பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லம் ஈருலக சக்கரவர்த்தி நினைத்தால் எதையும் சாதித்து காட்டுகிற ஆற்றல் படைத்த பெருமானா செல்லல்லாக அலைவர் செல்லும் அப்துல்லாஹின் வீட்டின் கதவை தட்டுகிறார்கள் அப்துல்லாஹ் நான் அல்லாஹுவின் தூதன் அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான் ஏகத்துவத்தோடு அனுப்பி இருக்கிறான் என்று சொல்ல அவன் காரி உமிழ்கிறான் காபாவுடைய திரையை வச்சிருந்தான் கையில புடிச்சிட்டு வந்து இந்த திரையின் மீது ஆணையாக சொல்லுகிறேன் உன்னை போய அல்லாஹ் ரசூலா அனுப்பணும் வேற ஆளே மசூத் இடத்திலே சென்றார்கள் நான் அல்லாஹுவின் தூதன் அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்ல அல்லாஹ் தூதுவராக மலக்கை அல்லவா அனுப்பி இருக்க வேண்டும் உன்னை போய் அனுப்பி இருக்கிறாரே இதெல்லாம் வேற ஆள்கிட்ட போய் சொல்லுன்ட்டான் ஹபீபிடத்திலே செல்லுகிறார்கள் பெருமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலிக் வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ்வினுடைய ரசூல் நான் என்று சொல்லுகிற பொழுது உன்னை நான் ஒன்றும் பேசவில்லை உண்மையிலேயே ரசூலா இருந்தா அந்த பாவம் எனக்கு வந்துரும் ரசூலா இல்லைன்னு சொன்னாக்கா உன்னை தண்டிப்பதில் தவறு கிடையாது எதுவென்று எனக்கு தெரியாததால் உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அனுப்பி விடுகிறான் ஆனாலும் கூட அந்த அப்துலையிலும் அந்த மசூதும் சிறுவர்களை ஏவுகிறார்கள் வாலிபர்களை ஏவுகிறார்கள் யாரோ அல்லாஹவின் தூதர் என்று பைத்தியம் பிடித்துச் சொல்லுகிறார் ஊரை விட்டே விரட்ட வேண்டும் அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல சிறுவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள் பெருமானாரும் செய்து பின் ஹாரிசா ரலியல்லாஹு ரோட்டிலே நடக்கிற பொழுது புனித தூதர் நடக்கிற பொழுது கல்லை விட்டு எறிவார்களாம் பெருமானார் நடக்கிறார்கள் கல்லுக்கு பூவை கொண்டு பூஜை செய்த மக்கள் கல்லுக்கு பூவை கொண்டு பூஜை செய்த மக்கள் இன்றைக்கு பூவை கொண்டு பூவையே கல்லால் எரிகிறார்கள் பெருமானார் என்ற பூவை கல்லால் எரிகிறார் பூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைவ செல்லத்தினுடைய வதனமெல்லாம் கல்லடிபடுகிறது ஜெயிதர் அலியல்லா சுற்றி சுற்றி வருகிறார்கள் நாயகத்தின் மீது கல்படாமல் இருப்பதற்காக சுற்றி வருகிறார்கள் ஒரு பெரிய கேள் ஜெய்திபுன ஹாரிசார் அலி அல்லாவின் தலையில் தாக்குகிறது செய்திபுன ஹாரிசா மயக்கமுட்டு விழுகிறார்கள் பெருமானார் செல்லல்லாகும் அழிவு செல்லம் என்னவர்கள் செய்திபுன ஹாரிசாவுக்கு தெளிவை கொடுக்கிறார்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னால் அல்லாஹ் இது போன்று சோதனைகளை வழங்குவான் மகனே நீ கவலைப்படாதே நீ கவலைப்படாதே என்று பெருமானார் பத்து நாட்கள் தாயிப்பு நகரத்தினுடைய ஒவ்வொரு வீதியாக பெருமானார் செல்லுகிறார்கள் கல்லால் அடிக்கிறார்கள் செல்கிறார்கள் சொல்லால் அடிக்கிறார்கள் இவரை இப்போ எல்லாம் அனுப்ப வேண்டுமா என்று ஏழன பேச்சு பேசுகிறார்கள் கழித்து போன நாயகம் உணவில்லை உணவு கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை கழித்து போன நாயகம் காசு கொடுத்து கடையில் வாங்குவதாக இருந்தாலும் கடையிலும் தடை செய்யப்படுகிறது பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லும் செய்து ஹாரிசார் அலி எல்லாம் உணவில்லாமல் தவிக்கிறார்கள் ஒரு தோட்டத்தின் ஓரத்திலே உத்துபா சைபா இவர்களின் தோட்டத்தின் ஓரத்திலே போய் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசல்லம் கழலை தமருகிறார்கள் அங்கிருக்கிற வருகிற ஓடையில் ஒளி செய்து விட்டு பெருமானார் செல்லல்லாஹு அலிக் வசல்லம் அண்ணவர்கள் இரண்டர கஹா தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறார்கள் ரப்புல் ஆலமீனே ரப்புல் ஆலமீனே என்னுடைய ஆற்றல் குறைவானது ரப்பே உன்னுடைய ஆற்றல் நிறைவானது ரப்பே இவர் தொழுவதையும் இவருடைய நடவடிக்கைகளையும் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் ஒத்துபாவும் செய்பாவும் அடிமைகள் அனைத்து உணவு கொண்டு போய் கூடுவர்களுக்கு என்ற இனப் திராட்சையினுடைய ஒரு கொத்தை கொடுத்து அனுப்புகிறார் திராட்சை கொத்தி கொண்டு வருகிறார் அடிமை உத்தாஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சாப்பிடுகிற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று சாப்பிடுகிறார்கள் இதை கேட்ட அந்த அடிமை எங்க ஊர்க்கார் சொன்னது மாதிரி சொல்கிறீர்களே என்றார் பெருமானார் நீ எந்த ஊரப்பா என்று கேட்கிறார்கள் நீ எந்த ஊரப்பா என்று கேட்கிற பொழுது நான் நைனுவாவை சார்ந்தவன் என்று சொல்ல நைனுவாவை சார்ந்தவரா அங்கு யூனுஸ் என்று ஒருவர் இருந்திருப்பாரே ஆம் யூனுஸ் என்று ஒரு நபி இருந்தார் அவருடைய குடும்பம் கோத்திரம் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அத்தனை பேர்களையும் பெருமானார் சொல்லி அந்த வரிசையில் வந்தவன் தான் நானும் ஒரு நபி என்று சொல்ல அந்த உத்தாஸ் நெற்றியை முத்தமிடுகிறார் கையை முத்தமிடுகிறார் காலை முத்தமிடுகிறார் நெற்றியை முத்தமிடுகிறார் கைகாலை முத்தமிடுகிறார் இதை பார்த்துக் கொண்டே இருந்த அந்த உத்துபாவும் சைபாவும் உத்தாசி அழைத்து நைய புடைக்கிறார்கள் உனக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னார் ஏதோ வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சாப்பாடு கொடுக்க சொன்னார் அவர் கைகாலி முத்துகளிலே ஏகத்துவம் உள்ளே இறங்கி விட்டது உத்தாசுக்கு அவர் அல்லாஹுவின் நபி ஒரு முறைதான் பார்த்தார் பெருமானார் இவர் முத்து முற்றினார் இவ்வளவுதான் ஆனால் சொன்னார் என் உயிர் போனாலும் அவர் அல்லாஹுவின் நபி அவரை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என் உயிர் போனதற்கு பிறகுதான் அவரை கை வைக்க முடியும் என்று உத்தாசன் இருக்கிறார் தோட்டத்தை விட்டும் துரத்தப்படுகிறது பெருமானாரும் செய்துவின ஹாரிதா தாய்ஃப் நகரத்து வீதியிலே தோட்டத்தை விட்டு வெளியே வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு மரத்தடியிலே பெருமானார் சாய்கிறார்கள் சிவராயில் அழகி வந்து வந்துவிட்டார்கள் போதும் நாயகமே போதும் நாயகமே முகலை செலாம் கஷ்டப்பட்டு பொழுது கேட்டார்களே நீங்கள் காஃபி அலல்லீனல் ஒரு காஃபிரை விடாதேன்னு கேட்டாங்க நான் தான் வெள்ளப் கொடுத்து அழிச்சேன் ஒவ்வொரு நபியா சொல்றாங்க சொய்பலி இஸ்லாத்தினுடைய கவுன நான் தான் அழிச்சேன் நீங்க சொல்லுங்க நாயகமே இந்த மலையை தலகீழ புரட்டி போட்டா எல்லாம் அழிந்து போய்விடுவார்கள் நாயகமே உங்கள் ரத்தம் பூமியில் படக்கூடாது நாயகமே இது இறைவனுக்கு பிடிக்காத நாயகமே உங்கள் ரத்தம் பூமியில் படக்கூடாது நாயகமே பெருமானா சந்தம் அலைஹி வஸல்லம் கரமுயர்த்தி சொன்னார்கள் ஜிப்ராயில் அருகில் இருக்கிறார்கள் செய்துபின் ஹாரிசா இருக்கிறார்கள் யா இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றாலும் இவர்களின் சந்ததிகள் ஈமான் கொள்வார்கள் ரப்பே இவர்களை மன்னித்து விடு ரப்பே இவர்களை மன்னித்து விடு ரப்பே இவர்களுக்கு இரகம் காட்டு ரப்பே இரக்கம் காட்டு ரப்பே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி துவா செய்துவிட்டு அன்று இரவு பெருமானார் பொழுது கொண்டிருக்கிறார்கள் பெருமானாரை நிராசையாக்கி அல்லாவுக்கு பழக்கமில்லை வெறுமனே பெருமானாரை வெறுங்கையோடு அனுப்பி ரப்புல் ஆலமீனுக்கு பழக்கமில்லை ஜிங்களின் கூட்டம் வருகிறது ஏழு பேர்கள் சுரத்துல் ஜின்னிலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுகிறான் அவர்கள் வந்து பெருமானார் ஓதுகிற அந்த வாசகங்களை கேட்டு அவர்கள் ஈமான் கொண்டார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த மக்கள் ஈமான் கொள்ளவில்லை ஆனால் அந்த ஏழு ஜின்களும் பெருமானாரை கொண்டு ஈமான் கொண்டது அவர்கள் தாயிகளாக மாறுகிறார்கள் ஜின் வர்க்கத்திற்கு தாயிகளாக அவர்கள் மாறினார்கள் வரலாறு சொல்கிறது இந்த பூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைவ செல்லம் வேதனையோடு திரும்புகிறார்கள் ஒருவர் கூட ஏற்றவரில்லை வேதனையோடு திரும்புகிறார்கள் மக்காவிலேயும் இருப்பதற்கு மக்கள் இடம் கொடுக்கவில்லை பிறந்த பூமி மக்கா தான் பிறந்த பூமி மக்கா காபாவை அல்லாஹ் பெருமானாருக்காகவே படைத்தானே அந்த நாயகத்தை உள்ளே விட மறுக்கிறார்கள் பெருமானார் ஒவ்வொரு தலைவரின் வீட்டுக்கு சென்றார்கள் எனக்கு அடைக்கலம் கொடுங்கள் எனக்கு அடைக்கலம் கொடுங்கள் எல்லோரும் மறுத்தார்கள் முத்தைமின் அதி என்று சொல்லுகிற முத்தைமின் அதி என்று சொல்லுகிற ஒரு பெரியவர் மட்டும் சொல்லுகிறார் நான் அடைக்கலம் கொடுக்கிறேன் அடைக்கலம் கொடுப்பதாக இருந்தால் அரபுகளுக்கு ஒரு வளமை இருக்கிறது காபாவுக்கு அழைத்து சென்று தவாப் செய்துவிட்டு எல்லோருக்கு முன்னால் நான் அடைக்கலம் தருகிறேன் என்று சொல்ல வேண்டும் அந்த முத்த முத்தைமின் அதி என்ன செய்தார் தெரியுமா தான் மட்டும் இல்லை வயதான அந்த கிழட்டு சிங்கம் தன்னுடைய ஆறு பிள்ளைகளையும் அழைத்து வந்து காபாவிலே நடுவிலே பெருமானாரை விட்டு அந்த ஆறு பேர்களும் சூழ்ந்து தவாப் செய்துவிட்டு முத்தமிபின் அதி அபூஜகிலை அழைத்து சொல்லுகிறார் அபூஜகி அபூராம் உமையா உத்துவா செய்வா வலி அத்தனை பேர்களும் கேட்டுக்கொள்ளுங்கள் முகம்மது பிறந்த இந்த ஊரிலே முகம்மது வாழ்வதற்கு தகுதி இல்லையா நான் அடைக்கலம் கொடுக்கிறேன் அந்த முகம்மது யாராவது கை வைத்தால் இந்த ஏழு உயிர்களுக்கு பிறகுதான் வைக்க முடியும் மூத்த இன்னும் பெருமானாருக்கு உதவுகிறார் அபூஜகில் கேட்கிறான் அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறாயா அல்லது உனக்கு பின்னால் வெறுமனே தவாப் செய்கிறாரா இல்லை அவருக்கு நான் அடைக்கலம் அளிக்கிறேன் என்று சொல்லி முத்த இபிமின் அதி அடைக்கலம் அளிக்கிறார் பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்ல வந்தவர்கள் அந்த முத்தினை எல்லா நேரத்திலும் நினைப்பார்களாம் பதில் போர்க்களத்தினுடைய வெற்றி பெருமானாருக்கு கிடைக்கிற பொழுது சொன்னார்கள் காபிர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுப்பது என்று பேச்சு வருகிற பொழுது பெருமானார் சொன்னார்கள் முத்தைமிபின் அதி மட்டும் உயிரோடு இருந்து இவர்களை எல்லாம் விட்டு விடுங்கள் என்றால் உடனே நான் விட்டு விடுவேன் நான் மதிக்கும் பெரிய மனிதர் முத்தைம் என்று ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு செல்லும் எல்லா நேரத்திலும் முத்தைமை நினைத்து பார்த்தார்கள் வரலாறு சொல்லி காட்டுகிறது அந்த கஷ்டத்திற்கு பிறகுதான் இந்த இஸ்லாம் வளர்ந்து வந்தது பெருமானார் மக்காவுக்கு வருகிறார்கள் அங்கு துல்பிஜாதைன் ரலி அல்லா உத்தாலா அப்துல்லாஹே துல்பிஜாதை யார் அந்த துல்பிஜாதை அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அழகழகான ஆடைகளை அணிந்து விதவிதமான தோற்றத்திலே காட்சி வருகிற அப்துல்லா ஈமானை ஏற்றார் என்ற காரணத்திற்காக பெற்றோர்கள் பெற்றோர்கள் வீட்டுக்குள்ளே அழைத்து என்னுடைய ஆடையை நீ கொடுத்துவிடு என்று கலட்டிக் கொண்டு இரண்டு துண்டுகளைத்தான் கொடுக்கிறார்கள் இரண்டு துண்டுகளை அந்த நேரத்திலும் கூட அவர் ஈமானை விடவில்லை எனக்கு இது போதும் என்று சொல்லிவிட்டு இரண்டு துண்டுகளோடு வருவார் இரண்டு துண்டுகளோடு பெருமானாரை சந்திப்பார் அவர் வாழ்நாள் முழுக்க இப்படி இருந்தார் என்று ஒரு ரிவாயத்தை சொல்கிறது அந்த முத்தைவி முனாதி எந்த அளவிற்கு மாறி போனார் தெரியுமா அல்லாஹுவின் மீது கொண்ட காதல் பள்ளியிலே உட்கார்ந்து அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் என்று புலம்பிக் கொண்டே இருப்பாராம் அவர் உள்ளத்தில் அல்லாஹ் தவிர வேறு எதுவுமே கிடையாது பெருமானார் செல்லல்லாஹ் வலிவசலம் இடத்திலே உமர் அலி அல்லா வந்து சொல்கிறார்கள் நாயகமே இவருக்கு என்ன கிரிக்கா பிடிச்சிருக்கு எப்ப பார்த்தாலும் அல்லா அல்லா அல்லா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பெருமானார் உமர் அலி பார்த்து சொன்னார்கள் உமரே அவரோடு நீ மோதி விடாதே உமரே அவரோடு நீ மோதாதே அவர் இறை காதலில் இருக்கிறார் உமரே மோதாதே பெருமானார் செல்லல்லாஹு அலிவ செல்லம் அவர்களுடைய கண்காணிப்பிலேயே இருக்கிறார் ஒரு நாள் பெருமானாரினுடைய மடியில் படுக்கிறார் பெருமானாரின் மடியிலேயே உயிர் நிற்கிறார் நாயகத்தின் மடியிலே மரணித்தவர்கள் மொத்தம் நான்கு பேர்கள் தான் அதில் ஒன்று இந்த துல் பிஜாதை அல்லாஹு தாலா பெருமானாரே கஃன் இடுகிறார் கொள்கிறார்கள் தஃபனிடுகிறார்கள் அடக்கமும் செய்கிறார்கள் அடக்கிவிட்டு பெருமானார் எழுகிற பொழுது மேலிருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் விழுகிறது யாரென்று மறுக்கிறார்கள் உமர் அலி அல்லா எந்த உமர் திட்டினாரோ அதே உமர் கண்ணீரை வெடித்துக் கொண்டிருக்கிறார் என்ன உமரே அழுது கொண்டிருக்கிறீரே என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது உமர் அலி அல்லா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாயகமே இந்த ஜனாதாவாக நான் இருந்தால் நன்றாக இருக்கும் நாயகமே உங்கள் மடியிலே எஃபாத்தாகி நீங்களே அடக்கப்படுகிற அளவிற்கு பாக்கியம் இவருக்கு கிடைத்திருக்கிறது இதுபோல் நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நான் வீட்டை விட்டு தள்ளப்பட்டு தன்னந்தனியாக வாழ்ந்து இஸ்லாத்தை வளர்த்தவர்கள் சகாபாக்கள் பெருமானார் ஒவ்வொரு நாளும் பேசுவார்களாம் சகாபாக்களிடத்தில் விதவிதமான ஆடைகள் பெரும் கோடீஸ்வர குடும்பம் ஈமானை ஏற்றதற்காக பெற்றோர்கள் வெறுமனே அனுப்புகிறார்கள் முசாப் வருகிறார் வீதிக்கு வருகிறார் ஈமானை ஏற்றார் பல நாள் பட்டினி பல நாள் பட்டினி பணக்கார வர்க்கம் பெருமானார் இடத்திலே எனக்கு பசி என்று சொன்னது கூட இல்லை பெருமானார் இடத்திலே நாயகத்திடத்திலே போய் அமருகிற பொழுது உள்ளத்தை பார்த்து உணர்கிற ஆற்றல் படைத்த பெருமானார் செல்லல்லாக அலைஹி செல்லும் என்றவர்கள் முசாபின் முகத்தை பார்த்து சொல்லுவார்களா முசாபே நீ உணவு சாப்பிட்டு மூன்று நாள் ஆகிறது முசாபே நீ உணவு சாப்பிட்டு மூன்று நாள் ஆகிறது முசாபே அந்த முசாபின் கண்ணில் தான் பதில் சொல்லும் வாயிலிருந்து எனக்கு பசிக்கிறது என்று முசாப் சொன்னதே இல்லை அப்துல் ரஹ்மான் அவசரம் அவுஃப் நோன்பு திறக்கிற நேரத்தில் எல்லா பொருள்களும் வைக்கப்பட்டிருக்கிறது பெரும் கொண்ட செல்வ சீமான் அப்துல் ரஹ்மான் அழுது கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் கேட்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் எதற்கு அழுகிறீர்கள் அப்துல் ரஹ்மானின் நான் சொன்னார்கள் நான் முஸ்அபை நினைத்து அழுகிறேன் முஸ்அபை நினைத்து அழுகிறேன் அவன் நினைத்திருந்தால் எப்படியும் வாழலாம் ஈமான் கொண்டு பசித்திருந்து தாகித்திருந்து அவர் ஆகிற பொழுது அவர் ஜனாசாவை பொத்துவதற்கு துணியை பொத்தினாள் காலை மூடினால் தலை திறந்திருக்கிறது தலையை மூடினால் கால் திறந்திருக்கிறது இந்த அளவிற்கு கூட அவருக்கு துணி இல்லை கடைசியில் கால் மாட்டிலே இலைகளை போட்டு நாங்கள் மூடினோம் இலைகளை போட்டு மூடினோம் அந்த முஸ்அபினுடைய ரத்தத்தில் தானே இஸ்லாம் வளர்ந்தது முஸ்லவின் தியாகத்தில் தானே இஸ்லாம் வளர்ந்தது அல்லாஹ் ரபுல் எனக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறானே என்பதை நினைத்து முசாபை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள் பெருமானாரின் தோழர்கள் எத்தனை கஷ்டம் உஸ்மான் விடுமதும் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அல் குரானை முடிக்கிற சக்தி பெற்ற சகாபிகளில் ஒருவர் உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு மூணு நாள்ல ஒரு குரான் முடிச்சிடுவாங்க இவர்களின் ஆரம்ப காலம் என்ன தெரியுமா புகையை மூட்டி புகை கூண்டிலே தள்ளி பூட்டி விடுவார்கள் மூச்சு முட்டி இறக்க வேண்டும் என்று இரண்டு நாட்களுக்கு பிறகு திறப்பார்கள் மயக்கமுற்று கிடக்கிற இந்த உஸ்மான் இப்னு மத்ஊனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவர்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்துவிட்டு எஜமானிடத்திலே சொல்லி மீட்டுக் கொண்டு வந்த வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் எத்தனை கஷ்டம் எத்தனை கஷ்டம் வரலாறுகளை தொட்டால் தொட்டு தொடர்ந்து கொண்டே செல்கிறது அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம் அபு உமாமா இன்றைக்கு எல்லா வரலாறுகளிலும் அபு உமாமத்தில் பாகிலி அபு உமாமத்தில் பாகிலி அபு உமாமத்தில் பாகிலி என்று சொல்லுகிறோமே இந்த அபு உமாமாவை இவனு மாதி கூட்டத்திற்கு ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று பெருமானார் அனுப்பி வைக்கிறார்கள் அவர்கள் இடத்திலே சென்றார்கள் இவனு மாதி இடத்திலே செல்லுகிறார்கள் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள் அமோக வரவேற்பு கொடுக்கிறார்கள் வாருங்கள் என்று சாப்பிட்டதற்கு பிறகு உங்களுடைய மற்ற விஷயங்களை பேசலாம் என்று சொல்கிறார்கள் சாப்பாடு வைக்கிற பொழுது ரத்தத்தை கொண்டு வந்து வைக்கிறார்கள் ரத்தத்தை தான் உணவாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரத்தத்தை கொண்டு வந்து வைக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாக அலைஹி செல்ல அவர்களுடைய அருமை தோழர் சொன்னார் ரத்தம் சாப்பிடுவது ஹராம் இந்த ரத்தத்தை எல்லாம் சாப்பிடக்கூடாது கூடாது அலைக்கும் உம்மா ஹுர்ரிமத் அலைக்கும் மைத்தத்து வத்தமு என்ற வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் ரத்தம் மையத்துகளை எல்லாம் சாப்பிடுவது ஹராம் என்று ஓதி காட்டு வந்ததே கோபம் தூணிலே கட்டுகிறார்கள் தூணிலே கட்டுகிறார்கள் நாக்கை வெட்டப் போகிறார்கள் மகத்துவத்தை சொல்கிறாயா தலைவன் சொல்லுவான் நாக்கை வெட்ட வேண்டாம் இவருக்கு நீர் கொடுக்காமல் விட்டு விடுங்கள் பாலைவன பகுதியிலே மரத்திலே கட்டி நீர் கொடுக்காமல் விட்டு விடுங்கள் பதினைந்து நாட்கள் மரத்தில் கட்டப்பட்டு ஒருவரும் வரவில்லை ஒருவரும் வரவில்லை கடுமையான தாகம் பாலைவன தாகத்தை பற்றி அறியாதவர்கள் இல்லை கடுமையான தாகம் அந்த நேரத்திலே கண் உறங்குகிறார்கள் கண் உறங்குகிறார்கள் இரண்டு பேர்கள் மலக்குகளை காண்கிறார்கள் மலக்குகள் கொண்டு வந்து தண்ணீரை புகட்டுகிறார்கள் கனவிலே தண்ணீர் குடித்தார்கள் கனவிலே தான் தண்ணீர் குடித்தார்கள் விழித்து பார்க்கிறார்கள் அதற்கு பிறகு அவர்களின் ஹயாத்தில் தாகம் எடுக்கவில்லை ஹயாத்தில் தாகம் எடுக்கவில்லை சகிஹான வரலாறுகள் சொல்லித் தருகிறாதி இஸ்லாத்திற்காக தன்னை அழிக்க அர்ப்பணிக்க தயாராக இருந்தார்களே நாம் எத்தனை பேர்கள் இஸ்லாத்திற்காக நம்மை கொடுக்க தயாராக இருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும் பாத்திமா சின்ன புள்ள பாத்திமா பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்ல மகள் செல்லுகிறார்கள் மூணு வயசு கூட ஆகல அபூஜகில் முகம்மதின் மகள் செல்லுகிறார் என்று அழைத்து பாத்திமாவை கண்ணத்தில் அறைகிறார் பாத்திமா எந்த பாவம் செய்தார் முறையில் பாத்திமாவை கண்ணத்தில் அறைய அலி எல்லாம் ஓடி வந்து பெருமானாட்ட சொல்றாங்க வாப்பா இவர் என்னை கண்ணத்தில் அரைஞ்சிட்டார் வாப்பா பெருமானா செல்லல்லாஹு அலி வஸல்லம் அவர்கள் அம்மா அபு சுஃபியான் இடத்திலே போய் சொல்லம்மா அன்றைக்கு அபு சுஃபியாவும் ஈமான் கொள்ளவில்லை அபு சுஃபியான் இடத்திலே சொல்ல பாத்திமாவை நெஞ்சிலே சுமந்து வந்து அபூஜகிலுக்கு பின்னால் முன்னால் நிறுத்தி அம்மா நீயே அறை என்று சொல்ல அந்த பாத்திமா பிஞ்சு கையால் அபூஜகிலை அறைகிறது பிஞ்சு கையால் அறைகிறது நீ மன்னித்தாயா மன்னித்து விட்டேன் மன்னித்து விட்டேன் என்று அந்த பாத்திமா சொல்ல இறக்கி விடுகிறார் பிஞ்சுகளை கூட வேதனைப்படுத்தினார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலிவத்தெல்லாம் அன்றைக்கு அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள் என் மகள் பாத்திமாவை சுமந்த உள்ளம் எனக்கு வேண்டும் ரத்து என் மகள் பாத்திமாவை அபு சுஃபியா தன்னுடைய நெஞ்சிலே சுமந்திருக்கிறார் அந்த உள்ளம் எனக்கு வேண்டும் அவருக்கு ஹிதாயத்தை கொடு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அபூ சுஃபியானுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் வரலாறு சொல்லும் இஸ்லாத்திற்காக தன்னை அர்ப்பணித்த மாவீரன் உபை ரஅல் தக்வான் என்ற இரண்டு கூட்டத்தார்கள் பெருமானாரிடத்திலே வந்து சொல்வார்கள் எங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு பத்து பேர் கொண்ட குழுவை அனுப்ப வேண்டும் என்று சொல்வார்கள் பெருமானார் ஆசிம் ரலியல்லாவினுடைய தலைமையில் அனுப்பி வைக்கிறார்கள் பத்து பேர்களையும் அழைத்து செல்லுகிற பொழுது நூறு வீரர்களை வைத்து சுட்டிக் கொள்கிறார்கள் நூறு வீரர்களை வைத்து சுட்டிக்கொண்டு உங்களை கொல்லப் போகிறோம் என்று அம்பை வைக்கிறார்கள் நீங்கள் ஈமானை விட வேண்டும் நூறு வீரர்கள் பத்து பேர்களை ஒன்று சேர்ந்து தாக்க முற்படுகிற பொழுது ஆசிம் அலி அல்லா பக்கத்தில் இருக்கிற மலை மீது ஏறுகிறார்கள் தோழர்களையும் ஏற்றுகிறார்கள் அம்பை விடுகிறார்கள் ஏழு பேர்கள் கொல்லப்படுகிறார்கள் உபைவரலி அலி கீழே இறங்கி வருகிறார்கள் கைது செய்கிறார்கள் இன்னொரு சகாபி இறங்கி வருகிற பொழுது ஏற்க மறுத்ததால் அவரையும் கொலை செய்கிறார்கள் மற்றொரு சகாபியை கயிற்றிலே கட்டி கொண்டு இழுத்து வருகிறார்கள் அவர்களும் இறந்து போகிறார்கள் மொத்தம் ஒன்பது பேர்கள் இறந்து போகிறார்கள் ஆசிம் அலி அல்லா தலைவரும் இறந்து போகிறார் ஹுபைபர் அலி அல்லாஹு தாலா மட்டுமே சிறைபிடிக்கப்படுகிறார்கள் சந்தையில் விற்கப்படுகிறார்கள் ஹுபைபர் அலி அல்லாஹுவை ஒரு கயவன் வாங்குகிறான் அந்த கயவன் வீட்டுக்கு அழைத்துச் செல்லுகிறான் ஹுபைபர் அலி அல்லாஹு தாலாவை பார்த்து சொல்லுவான் முகம்மதை நீ ஒரு வார்த்தை திட்டுவிடு முகம்மதை ஒரு வார்த்தை ஏசிவிடு முகம்மதை ஒரு வார்த்தை பேசிவிடு உன்னை நான் விட்டுவிடுகிறேன் இல்லை என்றால் தூக்கு ஏற்றுவேன் இந்த நேரத்திலே ஹுபைபர் அலி அல்லாஹு ஒரே ஒரு வார்த்தை முகம்மது கெட்டவர் என்று சொன்னால் போதும் விடுதலை கிடைத்துவிடும் முகம்மது சரியில்லாதவர் என்று சொன்னால் விடுதலை கிடைத்துவிடும் ஆனாலும் உபைகுர் அலி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அந்த முத்து முகம்மது நபி சல்லல்லாக அலைஹி வஸல்லம் அவர்களின் காலில் முள் தைப்பதை கூட என்னால் பொருந்திக் கொள்ள முடியாது அந்த முகம்மதி என்னுடைய நாவால் நான் இயேசுவேனா என் தலையை கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு ஐந்து நிமிடம் வேண்டும் எதற்காக இரண்டு காத்து தொழுவதற்காக என்றார் முதல் முதலில் தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன் இரண்டு ரகாத்தை சுண்ணத்தாக்கி காட்டியவர்கள் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் இந்த ஹுபைப் அல்லா தூக்கு மேடைக்கு ஏற்றப்படுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து சொன்னார்கள் ஏகத்துவத்தை ஏற்றதற்காக ஏகத்துவத்தை ஏற்றதற்காக என்னுடைய என்னுடைய அன்பு நண்பர் ஹுபைப் அல்லா தூக்கு மேடைக்கு ஏற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே அந்த வீர வீர தியாகிகளின் வரலாறுகளையாவது நாம் படித்திருக்கிறோமா அந்த வரலாறுகளை நம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்திலே கொடுத்து கொடுத்திருக்கிறோமா இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு குறிப்பாக இன்றைக்கு படிக்கிற பெண்மணிகளுக்கு காலேஜுக்கு செல்லுகிற பெண்மணிகளுக்கு நாயகத்தின் தோழர்கள் தோழிகளின் வரலாறுகளை படிக்க கொடுங்கள் சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை அந்த தியாகிகளின் வரிசையில் சேர்த்து அவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு தந்தருள்வானாக வாஹு தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام وتباركت ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والإكرام ربنا أعطنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعليه وصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم